செய்தவனாக இந்த உலகில் எவ்வாறான ஒரு வாழ்க்கையை அல்லாஹு மகான எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ அதே போல் கண்மணி சொல்லலாம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களோ அப்படியாப்பட்ட வாழ்க்கையை எடுத்து வாழுமாறும் எவ்வாறான ஒரு கேவலமான இழிவான ஒரு வாழ்க்கையிலிருந்து விலகி வாழுமாறு அல்லாஹு கட்டளை இருக்கின்றானோ சொல்லலாம் வலை வசல்லம் வாழ்ந்தார்களோ அப்படியாப்பட்ட கேவலமான வாழ்க்கையிலிருந்து முற்று முழுதாக தவிர்ந்து விலகி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் மேலான கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹு சுபகானுவத்த ஆலா இந்த உலகத்துல ஒரு குறுகிய கால வாழ்க்கைக்காக வேண்டி நம்மை அனுப்பி வைத்துள்ளார் இது நிரந்தரமாக வாழ வாழ வந்த இடம் அல்ல நிச்சயமாக நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தே ஆக வேண்டும் நம் அனைவரது நோக்கமும் அந்த உயர்தரமான சொர்க்கம் சென்று அடைய வேண்டும் இந்த உலகத்தில் வருகை தந்த ரசூல்மார்கள் நபிமார்கள் சஹாபாக்கள் ஒலமாக்கள் இமாம்கள் தாபியுங்கள் அனைவரும் எதிர்பார்த்தது அந்த உயர்தரமான சொர்க்கத்தை அடைவதை தான் அப்படியாப்பட்ட அந்த உயர்தரமான சொர்க்கம் அல்லாஹ் யாருக்காகவே நீ தயார் செய்து வைத்துள்ளான் என்றா இந்த உலகத்தில் அவனை பயந்து வாழக்கூடியவர்களுக்கு அவன் சென்றபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களுக்கு தூய்மையானவர்களுக்காக வேண்டி அந்த சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாம யாரெல்லாம் இந்த உலகத்துல அல்லாவே அன்றி வேற எந்தொன்றை இறைவனாக இருக்காமல் சௌகீதுடன் ஏகத்துவத்துடன் இந்த உலகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்காக வேண்டிய அந்த சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் ஐவேர தொழிலை பேணுதலாக எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் பேணுதலான முறையில் அது சுபக சொல்வ எனக்கு சொல்ல இல்லை அல்லது பிசினஸுடைய நேரத்திலே சொல்ல கிடைக்குதே இல்லை என்று இல்லாமல் அந்த தொழிலை மதித்து கொசு குழுவுடன் பேரிடராக தொழுந்து வந்தவர்களுக்காகவே அந்த சொர்க்கம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது அந்த சொர்க்கம் ஜகாத்தை சரிவர நிறைவேற்றி வந்தவர்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாம கஷ்டத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அனைத்து நிலைமைகளிலும் அல்லாவுடைய பாதையில் தியாகம் செய்து வந்தவர்கள் அல்லாவுடைய பாதையில் சதகாக்கள் கொடுத்து வந்தவர்கள் எனக்கு கஷ்டமாயிருக்குது எனக்கு செலவழிச்சு போல ஏதாவது ஏந்த சாப்பாட்டுக்கு கூட எனக்கு கல் இல்ல அந்த நிலைமை நல்லா விளங்குது இந்த தண்ணிய கொடுத்தா எனக்கு சாப்பிட இல்ல சாப்பாடு இல்லாமலாகும் அந்த நேரத்துல படைச்ச ரப்புக்காக வேண்டி அதுல ஒரு அறவாசி பணத்தை சரி தானம் கொடுத்து தர்மம் செய்து சந்தோஷத்தை உணர்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி இந்த சொர்க்கம் தயார் செய்யப்பட்டுள்ளது ஒரு கோபம் வந்த நேரங்கள்ல மக்களோட பழகக்கூடிய நேரத்துல வாய் தர்க்கங்கள் நடக்கும் எங்கட மனசுக்கு விருப்பம் இல்லாத முறையில் அவங்க நடப்பாங்க இந்த சந்தர்ப்பத்துல கூட அந்த கோபத்தை தப்பி விழுகினவர்களுக்காகவே சொர்க்கம் தயார் செய்யப்பட்டுள்ளது இன்று நாங்க அந்நியவங்களுக்கு ஏதாவது நடந்தா அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு ஏதாவது நடந்தா எங்களோட ஜமாத்துக்கு ஏதாவது நடந்தா எங்களோட கொள்கைக்கு ஏதாவது நடந்தா எங்களை தெரிவிக்கக்கூடிய அமைப்புகளுக்கு ஏதாவது நடந்தா நாங்க எந்த பாட்டுல இருக்கிறோமோ அந்த அமைப்புல அந்த ஜமாத்துல அந்த தரீக்கத்தை செய்யக்கூடியவங்களுக்கு ஏதாவது நடந்தா நாம இங்கே தூக்கி குடிச்சு கொண்டு இருக்கிறோம் இது இல்லாம இவர் எல்லாத்தையும் மனிதன் என்று உணர்ந்து அவரை மன்னிக்கிறாரு விட்டு கொடுக்கிறாரு கோபம் வந்தாலும் சப்பி விழுகிறாரு இவங்களுக்காக வேண்டிய அல்லா சொர்க்கத்தை தயார் செய்து வைத்துள்ளார் மனிதர்களை மன்னித்து வாழக்கூடியவர்கள் அல்லா இந்த இடத்துல நான் அந்நாத் மனிதர்கள் என்று தான் பயன்படுத்துகிறான் இந்த இடத்துல முஸ்லீம்கள் மாத்திரம் என்று பயன்படுத்துறான் அல்ல ஆண்கள் மட்- மட்டும் பெண்கள் மட்டும் எங்கட ஜமாத் மட்டும் எங்கட கூட்டம் மட்டும் என்று அல்லாஹ் பயன்படுத்துறான் இல்ல யாரெல்லாம் மனிதர்களை மன்னிச்சு வாழ்றாங்களோ அவங்களுக்காக வேண்டி சொர்க்கம் தயார் செய்யப்பட்டுள்ளது والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم மனிதன் என்ற ரீதியில பாவம் நடக்கத்தான் செய்யும் பாவம் செய்யாத யாருமே இல்லை பாவம் நடந்த உடனே அவன் அவனுக்கு அல்லாவுடைய சிந்தனை வரையுது இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேனே என் கண் இந்த பாவத்தை பார்த்துட்டு என் வாய் இந்த பாவத்தை பேசிட்டு என் உள்ளம் இந்த பாவத்தை சிந்திச்சிட்டு இந்த பாவத்துக்காகவே நான் நடந்து சென்றேனே என்று உணர்ந்து அல்லா இடத்துல சத்தப் பெருள் சத்தப் பெருள் அவனோட பாவத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவன் அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை தயார் செய்து வைத்துள்ளான் அது மாத்திரமல்ல இரவு நேரங்கள்ல தூக்கமான நேரம் குளிரான நேரம் இந்த நேரத்துல கூட பழச்சரம் போலிக்கிற அன்பின் காரணமாக அந்த தூக்கத்தை தியாகம் செய்து சகஜித்துடைய சொல்வே இரா வணக்கத்தை அயாத்தாக்கி ரப்போட கதைத்தவர்களுக்காகவே சொர்க்கம் தயார் செய்யப்பட்டுள்ளது தினா எண்ணக்கூடிய பெரும் பாவங்களிலிருந்து யாரெல்லாம் தூரமாகி வாழ்கின்றார்களோ அதுக்கு உதவி செய்யாமல் வாழ்கின்றார்களோ போதை என்ற வத்தை பாவிக்காமல் அதுக்கு உதவி செய்யாமல் அதை விற்காமல் எந்தொன்றும் அதுக்கு தொடர்பே இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை யாரெல்லாம் அமைத்துக் கொண்டுள்ளார்களோ அவர்களுக்காக இந்த சொர்க்கம் தயார் செய்யப்பட்டுள்ளது யாரெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டார்களோட அழகான முறையில நடந்து கொண்டார்களோ அவர்களுக்காக சொர்க்கம் தயார் செய்யப்பட்டுள்ளது யாரெல்லாம் குடும்பத்தோட கசப்பாக இருந்தாலும் ஒத்துமையா வாழ்ந்தார்களோ என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லாவுக்கு விட்டு கொடுத்து வாழ்ந்தார்களோ இவங்களுக்காக வேண்டி சொருக்கம் தயார் செய்யப்பட்டுள்ளது யாரெல்லாம் மிக பேரிதலான முறையில நடந்து கொள்கிறார்களோ அந்த போல அடியானுடைய அனைத்து அம்சங்களிலும் அவன் உள்ளத்தை நோவடிக்கிறது முதல் அவன் ஹக்குகளை சரியான முறையில் நிறைவேற்றுவது கணவன் மனைவியுடைய வாழ்க்கையா இருக்கலாம் பிள்ளை குட்டியல்ல வாழ்க்கையா இருக்கலாம் அக்கம் பக்கத்துடைய வாழ்க்கையா இருக்கலாம் அனைத்து சந்தர்ப்ப சந்தர்ப்பங்களிலும் பேரிதலாக வாழ்ந்தவர்களுக்காக இந்த சொர்க்கம் தயார் செய்யப்பட்டுள்ளது அது மாத்திரமல்லாமல் வியாபாரத்துல எந்த ஒரு மோசடியும் இல்லாமல் அமானத்தை பேணி வாழ்ந்தவர்களுக்காக வேண்டி இந்த சொர்க்கம் தயார் செய்யப்பட்டுள்ளது யார் இந்த உலகத்துல சலாத்தை பரப்பி வாழுகிறார்களோ இவர்களுக்காக இந்த சொர்க்கம் தயார் செய்யப்பட்டுள்ளது யார் அல்லாவுக்காக தனது வாழ்க்கை அர்ப்பணிச்சு வாழுகிறார்களோ இந்த நல்லடியார்களுக்காக வேண்டி மாத்திரமே தான் இந்த சொர்க்கம் தயார் செய்யப்பட்டுள்ளது சுமகான் அல்லா அல்லா இதை ஒரு சுருகிய குறுகிய ஒரு சுருக்கமான முறையில் செல்கிறான் முத்தகி தக்குவாதாரிகளுக்காக வேண்டி நம்ம சொர்க்கத்தை தயார் செய்து வைத்துள்ளோம் சுபகான் அல்லா நானும் நீங்கள் இந்த வாழ்க்கையை எடுத்து வாழ்ந்துட்டோம் என்றால் நாங்கள் சொர்க்கத்திற்கு போக சந்தர்ப்பம் பாக்கியசாலிகளாக மாறிடுவோம் அல்லாஹ் அந்த சொர்க்கம் இந்த முறையில இந்த உலகத்துல வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அவனோட பிரிவினையை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான் இன்னல்லதீன قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكه الا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنه இந்த உலகத்துல என்று நான் சென்ன அம்சங்களை வாழ்கிறார்களோ அவங்களோட விரியப்படக்கூடிய கட்டத்துல இறங்குவாங்க இறங்கி செல்வாங்க அல்லா தப்பா பூவலா சித்தனும் நீங்க கவலைப்படவானம் நீங்க பயப்படவானம் நாங்க உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நாங்க நன்மாராயம் செல்கிறோம் என்று கூறப்படும் அது மட்டுமல்ல அந்த சொர்க்க வாசியில ரூம் பிரியப்பட்டதுக்கு பின்னால அந்த சொர்க்க வாசியை கபரில் வைத்து நல்லடக்கம் செய்வாங்க கபர்ல கேள்வி கணக்கு கேட்கப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் அழகான முறையில அந்த சொர்க்கவாசி பதில் கொடுப்பாரு அதுக்கு பின்னால ஒரு மலக்கு செல்லுவாரு சொர்க்க விருப்புகளை இவருக்காக விரிச்சிருங்க சொர்க்கத்துடைய ஆடைகளை இவருக்கு அணிய வச்சிருங்க ஒப்தகுலகு பாவன் சொர்க்கத்துடைய ஒரு கதவை இவருக்காக திறந்துடுங்க அதன் நறுமணங்கள் அனைத்தும் வந்து கொண்டே இருக்கும் சொர்க்கவாசியுடைய ஆரம்பம் அவருடைய வாழ்க்கை சீராக இருக்கும் அவருடைய மௌத்து வெற்றிகரமானதாக இருக்கும் கபருடைய வாழ்க்கை சொர்க்கத்துடைய வாழ்க்கையாக இருக்கும் அதுக்கு பின்னால் கயாமத்துடைய அந்த சந்தர்ப்பம் வரும் இந்த சொர்க்க வாசிக்கு அல்லாஹ் அவனுடைய செயலேட்டை வலது கையில கொடுப்பான் ஒவ்வொரு சொர்க்க வாசியலும் அவனோட சேரேட்டை அவன் நன்மை செஞ்சது அவனோட வலது கையில சுமப்பாங்க فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيا அந்த சொர்க்கவாசிகள் பெருமையோட செல்வாங்க எங்களை இந்த சேரேட்டை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க எங்கட சேரத்தை வாசித்து பாருங்க இன்னி மனந்து அண்ணி முலாசின் ஹெசாபியா இவ்வாறான ஒரு கேள்வி கணக்கு நான் இருக்கிறத நான் எதிர்பார்த்திருந்தேன் நம்பி இருந்தேன் இதற்காகவே நீ இந்த வாழ்க்கையை அமைச்சு கொண்டு உள்ளம் பாவம் செய்ய விரும்பினாலும் இந்த நாளுக்காகவே நீ நான் அதனை தியாகம் செய்தேன் படைத்த நம்முடைய பொருத்தத்துக்காக வேண்டி வாழ்ந்தே தியாகத்துடைய நாளில் வலது கையில் சேரத்தை சுமக்குவோம் அவர் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை அங்கே அனுபவிப்பாரு அதுக்கு பின்னால கயாமத்துடைய நாள் முடிவடைந்ததுக்கு பின்னால சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படும் அங்கே காவலாளியர் செல்வாங்க வக்காலரும் ஹசரத்துவா காவலாளியர் சிக்குருட்டிமார்கள் செல்வாங்க சலாமுன் அழைக்கும் திபுத்தும் உங்களுக்கு சாந்தி உண்டாவட்டும் உங்களுக்கு மனம் உண்டாவட்டும் இந்த சொர்க்கத்துக்கு நீங்க அந்த சொர்க்கத்துல எங்களுக்கு நிரந்தரமாக வாழலாம் அந்த சொர்க்கம் சொர்க்கத்துக்கு முதல் முதலாவதாக நுழைய கண்மணி சொல்லலாம் உலகி வசல்லம் அவர்கள் சொத்தத்தை பேசி தத்துவாங்க தட்டுற நேரத்துல மண் அன்ச என்று உள்ளே இருந்து மனசு கேட்பாங்க ஆனா முகம்மது நான் முகம்மது சொல்லுதான் வரைவு செல்லும் அவர்கள் வந்துள்ளேன் என்று சொல்லுவாங்க உங்களுக்காக வேண்டிதான் இவ்வளோ நாள் நாங்க காத்திருந்தோம் என்று நபி அவங்க முதலாவதாக நுழைவாங்க அதுக்கு பின்னால நாங்களும் கூட்டம் கூட்டமாக நுழைவோம் அல்ல அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்க வேண்டும் யாரெல்லாம் அங்க எட்டு கதவு அடையுது பாபு ரையான் பாபு சதகா பாபு சலா பாபு ஜிஹாத் என்று எட்டு கதவு அடையுது பவன் காரணி அஹ்லி சலா துறையமின் சலா யாரெல்லாம் இந்த உலகத்துல தொழுகையை பேரிதலாக தொழுந்தார்களோ அந்த நம் அனைவருக்கும் தொழுகையை பேரிதலாக சொல்லக்கூடிய பாக்கியத்தை தரணும் அந்த சொர்க்கத்துடைய தொழுவையுடைய கதவு நம்மை அழைக்கும் அந்த தொழுவை ஆலியலை அழைக்கும் சொர்க்கத்துக்கு இந்த கதவினால் வாங்க சதகாக்கள் கொண்டிருந்தாங்களோ இன்றைக்கு தான் கிடைக்குது ஒரு வந்து கஷ்டத்தை கஷ்டம் அந்த கொடுத்துட்டு கொடுத்தேன் என்று சந்தோஷப்படக்கூடிய மனிதர்களை சதகா கொடுக்கக்கூடியவர்களை அந்த சதப்பாவுடைய வாயல் ஏக வாயலால நுழைங்க உங்களோட வாயல் இதுதான் இல்லாத வாங்க என்று அழைக்கும் இந்த உயிரை அர்ப்பணிக்கிறார்களோ யாரெல்லாம் நிலைநாட்டுவதற்காக தியாகம் செய்கின்றார்களோ அவங்க அந்த ஜிஹாதுடைய கதவினால் அழைக்கப்படுவார்கள் யாரு ரையா என்ற கூடிய கதவினால அழைக்கப்படுவாங்க நம்மையும் இவ்வாறான பாக்கியங்களை தந்து நமக்கும் அந்த கதவிகளை கதவுகளால் நுழையக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்க வேணும் அந்த சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிடுவோம் அதுக்கு பின்னால அந்த சொர்க்கத்துல கூறப்படும் இன்னலக்கும் அந்த மூத்து அவதா இந்த சொர்க்கத்துல நீங்க நிரந்தரமாக வாழுவீங்க உங்களுக்கு மவுத் என்றதே கிடையாது மவுத்தே இங்க இல்லை நிரந்தரமான சோதனைகளாக வாழுவீங்க உங்களுக்கு நோய் என்பது வரவே ஆது அந்த சிப்பு பலா அவதா இங்க நீங்க நிரந்தர வாலிபர்களாகத்தான் இருப்பீங்க நீங்க வயோதிகம் அடையவே மாட்டீங்க பரிநலக்கும் அந்த பலா தபு அவதா நீங்க இங்க நிரந்தர சுழண்டில நிரந்தர இன்பத்திலே தான் இருப்பீங்க இங்க இன்பங்கள் குறைக்கப்படவே மாட்டிச் சென்று செல்லப்படும் சொர்க்கவாசி அங்கே சந்தோஷமாக நிரந்தரமாக இருப்பாரு அந்த சொர்க்கம் மாலா ஐந்தால் வலா எந்த ஒரு கண்ணும் கண்ணிடாத எந்த ஒரு காதும் கேட்டிடாத எந்த ஒரு உள்ளத்தால சிந்திச்சு பார்க்க முடியாத அளவு இன்பங்கள் நிறைஞ்சதாக அந்த சொர்க்கம் நீக்கும் நபி அவங்க சொன்னாங்க மௌலியோ கதவிப்பில் ஜென்னா கைரும் மினத் துன்யா சொர்க்கத்துடைய ஒரு பாதம் பாதம் அளவு இது துன்யாவை விட சிறந்தது என்பதாக ولو أن امرأة من نساء أهل الجنة اطلعت إلى الدنيا لملأت ما بينهما ريحا சொர்க்கத்துடைய ஒரு- ஒரு ஹூரின் பெண்மணி இந்த துன்யாவை எட்டி பார்ப்பாள் என்றா மனத்தினாலே இந்த சொர்க்க துன்யா நிரம்பிவிடும் என்பதா சொல்லலாம் வரைவு செல்லமாக சொன்னாங்க இந்த உலகத்தை விடவும் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் சொன்னாங்க அங்க சின்ன பிள்ளைகள் அங்கே இருப்பார்கள் நம்மை சுத்தி எங்கள எல்லா வேலைகளையும் செய்து தருவதற்காக வேண்டி அந்த சொர்க்க வாசியுடைய ஆடையுடைய விஷயத்தை அல்லா குரான்ல பேசுறான் பட்டியான ஆடைகளை அணிந்து கொண்டிருப்பார் அந்த சொர்க்க வாசியுடைய சாப்பாடுகள் அவர் விரும்புற அவர் விரும்புற இறைச்சி வகைகளும் அவர் விரும்புற ஃப்ரூட்ஸ் பல வருத்தங்களும் அங்கே கொடுக்கப்படும் அவர் எந்த பழத்தை விரும்புகிறாரோ அந்த பழம் அங்கே கொடுக்கப்படும் அங்கே சுபகானல்லா பறவைகள் வந்து செல்லும் யா வலி அல்லா புள்ளி புள்ளி ஏ அல்லாவுடைய நேசனே அல்லாவுடைய அடியானே என்னை சாப்பிடு என்பதாக செல்லும் சொர்க்கவாசி ஒரு பறவையை பார்த்து நினைப்பார் இந்த பறவை இந்த அமைப்பில் சிந்தா சாப்பிட்டா நல்லா இருக்குமே என்று அதே அமைப்பில் முன்னால வந்து நிற்கும் சொர்க்கவாசி சாப்பிட்டுட்டு அந்த முல்லை வீசுவார் சொர்க்கவாசிக்கு கவலை வந்துடப்படாது இந்த முள் என்னால் ஒரு பறவை இல்லாமலாவிட்டேன் அந்த முள்ளு பறவையா பறக்கும் சுபகானல்லா சொர்க்கவாசி அவ்வளவு இன்பமாக இருப்பார் அங்கே பாடங்கள் மிக மென்மையான வெண்மையான தெளிவான பானங்கள் அங்கே அவர் குடிப்பார் சுபகானல்லா அங்கே இஞ்சிலான ஒரு பானம் அங்கே அந்த பானங்களை அவர் குடிப்பார் அது மாத்திரமல்லாம அங்கே பியா எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாத தெளிவான தண்ணீர் ஆறுகள் அங்கே ஓடும் வான்ஹாரும் பால் ஆறுகளோடும் வான்ஹாரும் குடிக்கக்கூடியவங்களுக்கு இன்பம் தரக்கூடிய மது பாடங்கள் அங்கே இருக்கும் சுபகானல்லா அது மாத்திரமல்லாம தேனார்கள் அங்கே இருக்கும் ஏன் இந்த சொர்க்கவாசி இன்பமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய விடயங்கள் தான் இது அது மட்டுமல்லாம அந்த சொர்க்கவாசிக்கு அல்லாஹ் ஒரு மாதிரியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறான் அந்த மாளிகை சிவப்பு நிற இடத்தனத்தினால செய்யப்பட்ட ஒரு மாளிகை அங்கே எழுபது வீடுகள் இருக்கும் சுகாதல்லா முத்திலான ஒரு மாளிகை சிவப்பு நிற இடத்தனத்தினால கெட்டப்பட்ட எழுபது வீடுகள் அந்த எழுபது வீடுகள்ல பச்சை நிற மரகத்தினால செய்யப்பட்ட எழுபது அறைகள் இருக்கும் அந்த எழுபது எழுபது அறைகள்ல எழுபது கட்டில்கள் இருக்கும் எழுபது கட்டில்கள்ல எழுபது விருப்புகள் இருக்கும் எழுபது விரிப்பு அல்ல எழுபது ஊர்வீங்கள் இருப்பாங்க சுபகானல்லா அது மாத்திரம் அல்லாம அந்த பல வர்க்கங்கள் உணவு வர்க்கங்கள் அனைத்தும் இருக்கும் இந்த அனைத்து இன்பங்களே எழுபது அறைகள்ல போயிட்டு எழுபது உணவுகளோட அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வாறு ஒரு காலை பொழுதுல மட்டும் சுமையானல்லா அல்லா சொர்க்க வாசுடைய நேரத்துல வரத்தை செஞ்சு அவ்வளவு இன்பங்களை அல்லா கொடுக்கிறான் சுஹானந்தா அந்த அல் ஐனா ஒரு பெண் ஐநா வர்ணிக்கப்படக்கூடிய அந்த டூர்லின் பெண் அந்த பெண்ணுடைய வலது பக்கத்துல எழுபதினாயிரம் அடிமை பெண்கள் இடது பக்கத்துல எழுபதினாயிரம் அடிமை பெண்கள் அந்த பெண்கள் வந்து செல்வாங்க நாங்க உங்களை பொருந்தி கொண்டிருக்கிறோம் பல அரசா நாங்க எப்பயும் உங்களோட உலகத்தில் உள்ள பெண்களை போல கோரிக்கவே மாட்டோம் நாங்க எப்பயும் உங்களுக்கு இன்பங்களை தந்து கொண்டே இருப்போம் பல நபர் அவதா நாங்க எப்பயும் இன்பத்தை தராம கோவிச்சு கொண்டெல்லாம் உங்களோட ஈட்ட மாட்டோம் சுபகானல்லா வடக்குள் முகைமான் நன்றி அவதா நாங்க நிரந்தரமா ஆயிப்போம் நாங்க அழிவ அழியவே மாட்டோம் என்பதா அந்த சொற்பத்துடைய பெண்கள் அந்த ஐநா கூடிய பெண் செல்லுவாங்க சுபகானல்லா இதெல்லாம் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நமக்காக வேண்டிய அல்லா தயார் செய்து வைத்துள்ள விடயங்கள் சொர்க்கத்துக்கு கடைசாக போகக்கூடியவர் கடைசி மனிதன் சொர்க்கம் போகக்கூடிய கடைசி மனிதனுக்கு இந்த உலகத்தை போல் பத்து மடங்குகள் அல்லா தயார் செய்து வைத்துள்ளார் இந்த உலகத்துல சில இன்பங்களை நாங்க வாழ்க்கையில கண்டே இல்லை அப்ப இந்த உலகத்தை போல பத்து இல்லா ஆரம்பங்கள்ல இருக்கக்கூடியவங்க அல்லா எவ்வளவு இன்பங்களை வச்சிருப்பான் அதுக்கு பின்னால சொர்க்கத்தை மிக இன்பமான ஒரு விடயம் நிற்கிறது அதனை யார் சந்திப்பார்கள் என்றால் சொர்க்கம் நுழைந்தவர்கள் மாத்திரமே சந்திப்பார்கள் அனைவரும் சொர்க்கம் வந்துடுவாங்க அல்லாஹ் அனைவரையும் அழைப்பார் அழைத்து கேட்பார் அல் ரவீதும் நீங்க பொருந்து கொண்டிருந்தீங்களா நீங்க பொருந்து கொண்டிருந்தீங்களா என்று நாங்கள் பொருந்து கொள்ள மாட்டோம் உங்களோட படைப்பினங்கள்ல யாருக்குமே கொடுக்காத இன்பங்களை நீங்களே தந்திருக்கிறாயே நாங்க எப்படி பொருந்தி கொள்ள மாட்டோம் என்று அந்த அடியார்கள் அல்லாடம் செல்வாங்க அல்லா செல்வாள் அலைக்கும் வெல்வாணி என்னுடைய திருப்பொருத்தத்தை நான் உங்களுக்கு ஹலாலாக்கி விட்டேன் ஆகமாக்கி பல அஸ்ஹது அழைக்கும் அவதா இனிமேல் நான் உங்களோட எப்பேன் கோபம் கொள்ள மாட்டேன் என்று என்னே உங்களுடைய பல் சிறப்பு அந்த சொர்க்கத்தில் சிறப்பு கூறுவார் அது மட்டுமல்லாமல் அந்த சொர்க்கத்துல இன்பமே இன்பமானது பழச்சரப்பை நாங்க பார்ப்போம் அல்லா செல்வான் வேற என்ன கொடுக்கணும் அடியாக செல்வாங்க யா வேற என்ன தானிக்குது அல்லா அல்லா செல்வான் இன்னும் ஒன்றே ஒன்று மிஞ்சிக்குது இன்னும் ஒன்றே ஒன்று மிஞ்சிக்கிறது எழுவது திரைகளை அகற்றி விடுவான் அல்லா அந்த திரைகளை அகற்றினதுக்கு பின்னால் இந்த கண்களால நாங்க பழச்சரப்பை நானும் நீங்களும் காணாம வணங்கக்கூடிய அல்லாஹுவை காண்போம் அதுக்காகவே தான் இந்த தியாகம் அதுக்காகவே தான் இந்த விட்டு கொடுப்பு அதுக்காகவே தான் பாவங்களை விட்டு தூரமாகி வாழவும் அதுக்காகவே தான் அனைத்து செயல்களை என்று செய்து கொண்டிருக்கிறோம் வேளாண் கண்ணியத்துக்குரியவர்களே பாவம் செய்யும் பொழுது இன்பமாக இருக்கும் பாவம் செய்யும் பொழுது அது அது சொல்லி குடிச்ச நோய நோயாளி போல சொல்லி கொண்டிருக்கிற நேரம் எல்லாம் இன்பமாக ஆயிருக்கும் ஆனா சொல்லி முடிஞ்சதுக்கு பின்னால வேதனையால துடிப்பாரு பாவம் செய்ய செய்ய இன்பமாக இருக்கும் பாவம் செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால ஒவ்வொரு பாவி அவன் வெளியே காட்ட ஆரம்பித்தாலும் அவன் செய்த அந்த பாவத்தை நினைத்து அவன் கைசேதப்பட்டு கொண்டே இருக்கின்றான் இதனால கண்ணியத்துக்குரியவர்களே நானும் நீங்களும் அல்லாவை சந்திக்கக்கூடிய அந்த நாளை எதிர்பார்த்து படைச்சரப்புக்காக வேண்டி நான் இன்று பாவம் செய்திருப்பேன் மனசால சௌபா செய்வோம் இந்த புத்துபாய சௌபா செய்வோம் ரப்பே எங்களை மன்னிச்சிருந்து சௌபா செய்வோம் நிச்சயமாக அல்லா இறக்கம் உள்ளவன் இந்த உலகத்தில் அல்லா அவன் ஒரே தொண்ணூறு நூறு இறக்கங்கள் ஒரே ஒரு இறக்கத்தை தான் இந்த உலகத்தில் காட்டியிருக்கிறான் மீது தொண்ணூத்தி ஒன்பது இறக்கத்தை வல்ல அங்க தியாகத்தில் காட்ட காத்திருக்கிறான் அல்லா ரொம்ப இறக்கம் என்று கூறியவர்களே அல்லாஹ் ரொம்ப ரொம்ப இறக்கம் உள்ளவன் படச்சிறப்பை புரிந்து கொள்வோம் நம்முடைய அனைத்து செயல்களை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தான் நிற்பாங்க எனக்கு விருப்பமான மாதிரி அவரை மாத்த அடுத்தவரை மாற்ற போவேடா இன்னைக்கு உலகத்துல பிரச்சனை என்னடா எனக்கு ஏற்ற மாதிரி வரைக்கும் இருக்கணும் இதனால தான் பிரச்சனை அவரது ஆசைகள் அவருக்கு உணர்வு இருக்கும் அவருக்கு தேவைகள் இருக்கும் நாங்க ஒரே கருத்து கத்த தாங்கிய போல கருத்து செல்லி செல்லி தெரிய தேவையில்லைங்க ஒரே கருத்து எங்க போனாலும் கருத்து செல்லி கொண்டிருந்த கருத்துகள் பிரச்சனைகளாக மாறுகிறது கருத்துகளை நிப்பாட்டுவோம் அவங்க செய்யக்கூடியதும் ஹைர் இவங்க செய்யக்கூடியதும் ஹைர் இவங்க செய்யக்கூடியதும் ஹைர் எங்க மனிதன் பாவத்தை பேசி சொல்கிறானோ அந்த பாவத்தை விட்டு தூரமாக்குற முயற்சியில ஈடுபடுவோம் மனிதனை சொற்கத்துக்குரிய பாதையில அனுப்புறதுக்கு முயற்சி செய்வோம் இந்த உழைப்பை நாங்க செய்தோம் என்றால் அல்லா நிச்சயமாக அவனை நமக்கு காட்டுவான் அது மாத்திரமல்லாம நேற்று முந்த நாட்டு நடந்த விடயம் நியூசிலாந்து ஒரு முஸ்லீமுக்கு முஸ்லீம் பள்ளிவாயிலுக்கு நுழைந்து அந்நிய சகோதரனோடு என்னை தாக்குதல் நடாத்தி உள்ளார் அந்த முஸ்லீம்களுக்காக நாம் துவா செய்வது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போல நாங்க தெளிவுபடுத்தவும் அந்த மக்களோட நல்ல முறையில நடந்து கொள்வோம் ஏனென்றா அவங்க தெரியாதவங்க அதே நிலவில் அவங்களோட ரூம் பெரியா இந்த இன்பங்கள் செல்லப்பட்ட எந்த ஒரு இன்பமும் அவங்களுக்கு இல்லை இதனால நானும் நீங்களும் முஸ்லீமாக பிறந்தவர்கள் கவலைப்படணும் என்னோட இருக்கிறாய் அந்நிய சகோதரன் இந்த இன்பங்கள் இல்லாமலாகவே அவனுக்கு அவனுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணுமே நான் தனிப்பட்ட முறையில என்ன முயற்சி செஞ்சிருக்கிறேன் எங்கட குணத்தை பார்த்தாலே விலங்கு ஓடுறான் இன்றைக்கு எங்கட குணங்களை சீராயிருக்குதா எங்கட குணங்களை சீராக்கும் பாவம் எங்க அடுத்துள்ள அப்படியே அவங்க மரணிக்கிறாங்க எப்ப சிந்திச்சிருக்கிறோமா இந்த சகோதரன் என்னோட சொர்க்கத்தில் உண்டாக இருக்கணும் துவா செஞ்சிருக்கிறோமா உழைப்பு செஞ்சிருக்கிறோமா பாடுபட்டிருக்கிறோமா இன்னைக்கு நாங்க நாங்க சொர்க்கம் போனா போதும் இன்னைக்கு நாங்க சொர்க்கமா இல்லையே தெரியா நாங்க தான் முஸ்லீம் நாங்க தான் சொர்க்கம் என்று நாங்களே சொல்லிக் கொள்வோம் அந்த சகாபாக்கள் நாங்க சொர்க்கமா என்று பயந்து பயந்து வாழ்ந்தாங்க நான் முஸ்லிமா மரணிப்பேனோ தெரியாது நபிமார்கள் பயந்தாங்க இன்றைக்கு என்ன நடந்தீங்க நாங்க மட்டும்தான் முஸ்லீம் நாங்க மட்டும்தான் சொர்க்கம் என்ற நிலைமை ஏற்பட்டு இந்த நிலைமை ஏற்படும் இந்த நிலைமை மாறப்படும் மாறினால் நாங்கள் அனைவரும் அந்த சொல்வதற்கு நிச்சயமாக போயிட்டு செல்வோம் சொல்வம் போறது என்பது அல்ல ஒரு எக்ஸாம் தந்திருக்கிறார் இந்த எக்ஸாம் மனிதர்கள் மனிதர்களுக்கு மத்தியில கணவன் மனைவிக்கு ஒரு எக்ஸாம் மனைவி கணவனுக்கு ஒரு எக்ஸாம் உள்ள குட்டி பெற்றோர்களுக்கு ஒரு எக்ஸாம் ஒவ்வொரு உறவுகளும் எக்ஸாமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது உள்ள வாப்போட எப்படி நடக்கணும் வாப்பா உள்ளோட எப்படி நடக்கணும் இதெல்லாம் அல்லா சொர்க்கத்துக்குகளை எழுத்தத்துக்காக வேண்டி தந்திருக்கக்கூடிய சில எக்ஸாம்பிள்கள் இந்த வாழ்க்கையை உண்டான முறையில வாழ்ந்துட்டோம் என்றா எந்தவித சந்தேகமும் இல்லை நாம் அந்த உயர்தரமான சொர்க்கம் கட்டாயமா போயிட்டு அடைவோம் எங்களோட நோக்கம் சொர்க்கத்தை விட அங்கதான் இருக்குது அது என்ன என்றா படைச்ச ரப்பை பார்க்கும் என்னுடைய உயர்தரமான ஒரே ஒரு ஆசை நீ சொர்க்கத்துல அடைஞ்ச போய் பார்க்கிறதா தான் நீ கூறும் யாரா என்ன பாவங்களை மன்னிச்சியா இல்லா குற்ற குறைகளை மன்னிச்சியா இல்லா யாருலா என்ன பாவங்களை போய் பாவங்களை உலகத்தில் அனைத்து மக்களுக்கும் ஆமாக்கி அனைத்து முஸ்லீம்களை நீ பாதுகாத்து நீ பாதுகாத்து பாவங்கள் இருந்து அனைத்து இருந்து கஷ்டத்தை பிரச்சனையோ பிரச்சனையை தொழில் வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்புகளை காரியங்களை நீ நிறைவேற்றி வச்சிருக்கிறியாள்லா யாழ்லா பொருளாதார சிக்கலுடையவங்களுக்கு அவங்களோட அந்த பொருளாதார சிக்கல்களை நீக்கிறியா இருந்தா எங்களை பேருதலாவா நினைச்சிரியா அல்லா யாருலா துலகத்தை விட்டு பிரியும் பொழுது மனசு மாற்றம் வரணும் யாருலா நன்மை அவளியாவுக்கும் என்று செல்லணும் யாருலா யாருலா செல்லணும் யாருலா யாருலா கபருக்குள்ள வச்சுடனே எங்களுக்கும் சொற்க விரிப்பு விரிக்கப்படணும் யாருலா யாருலா சொற்க ஆடைகள் அறிவிக்கப்படணும் யாருலா யாமத்துடைய நாள்ல யாழ்லா சேனையின் வலது கையில கிடைக்கணும் யாழ்லா யாழ்லா சொர்க்கம் போகும் சதாவும் அழைக்கும் திபுத்தும் என்று சொல்லணும் யாழ்லா யாழ்லா எட்டு வாயிலிருந்து நம்மை அழைக்கணும் யாழ்லா எட்டு வாயிலிருந்து நம்மை அழைக்கணும் யாழ்லா சொர்க்கத்துடைய இன்பங்களை நாம் மட்டுமல்லா நம்முடைய குடும்பம் பூரா முஸ்லீம்களும் அனுபவிக்கணும் யாழ்லா அதெல்லாம் அந்நிய மக்கள் பாவம் யாழ்லா இதாயத்தை ஆமாக்கிறியாள்லா இதாயத்தை ஆமாக்கிறியாள்லா இதாயத்தை ஆமாக்கிறியாள்லா நம் அனைவருடைய மாசையாள்லா நம் அனைவருடைய மாசை الحمدللہ رب العالمین